你知唔知邊個作曲家叫肖史塔哥維契啊？咩契弟話？咁你中唔中意肖波？咁你用個雕 point 未啊？咁你有冇聽過個小提琴家叫史比華波夫啊？你作㗎？你估細路仔踢波咩？你有冇聽過 Air on G string 啊？咁有冇料過？范冰冰啊？咁你知唔知咩係 D 大調啊？D 大調不如屙督尿咁啊！咁你知唔知邊首係幻想交響曲啊？ Symphony Fantastic，咁你知唔知咩係粉嶺飲 high tea 啊？哼，你唔知啊，所以你咪要聽路漢推估咯。逢星期一八至十，城寨見。路學推估估估估估。 老漢推股星期一啊， Hello 啊今日又係啊，我施主同埋阿白蘭白蘭糕糕夾波王白蘭糕，嗰個唔係我嚟嘅，係咪？嗰我唔識踢個已經，波嘅，我嗰個已經去咗美職聯揾食啦，係咩？唔係識㗎，真係我又唔睇波嘅。去咗去咗夾波啊！嗯啊，咁啊，哇！今日咧就誒，我哋上個禮拜就掉西瓜哈哈嚇，咁啊，阿楊師傅咧 嚇都仲未咪係咯，歸到隊，又放我哋飛機，係啦，咁啊，快啲翻嚟啦，梁師傅。係啊，咁我哋今日大個個都好似啊攰賴賴咁樣啦。係啊，係啊阿美少女係咪尋晚都好夜咧？所以今日嚟唔到啊？啊你問我啊，啊咁啊，即係應該係啊，嚇 咁啊，即係個個都嚇關心個社會啊嘛，係係咪啊？啊，個個都天光先瞓啊。啊，有啲啊拉票啊拉票，有啲又要撐天旗係咪啊？哈哈有啲又要守住最後關鍵一席咁樣嗯啊。咁啊，皆大歡喜啦！琴日就都唔係㗎，初初睇都哇一額汗啦，係一咪？下汗㗎，初初開係喎始票嗰陣時，記住係係咁啊，即係同 同我嘅預算即係 exactly 即係十六萬票，即係十六萬咁上下啦啊。咁啊，真係贏到啦！咁但係真係唔係好險喎，其實都其實真係唔係爭好多㗎啊咋，記住嗰邊夾夾埋埋，同埋佢哋又好似話文出 hea 做啦嗰邊。係啊冇錯啊哈，嚇，即係冇話即係全力以赴啊！如果唔係，即係如果咁嘅形勢，如果佢加即係建制派加多兩錢肉緊，咁你又又失一席㗎啦。啊哈，係啊，咁啊 又睇到真係即係唔足以戒，中戒唔戒到票咧？咁樣算係戒唔戒到啊？戒到喎，我覺得係嚇六萬幾喎，嗰個天旗。係喎，即係如果如果建制派醒神少少嚇，嗯即係哼，醒神少少你就已經啊，開翻個氮氣加速嚇嗯，求其撳一撳咁啊已經搞掂㗎咯嗯哼，嚇，所以其實即係都 有啲隱憂啊。係啊，仲有啲鄉事派咧，啊嗰度嗱自由黨啊、鄉事派嗰啲啊，鄉事派啊，今次又冇掉票落去居民啦，就冇掉票落去即係落民建聯度啦。係啊，因為啊咁啊，即係如果唔係啊，即係死得真係死得慘啊真係死得慘烈啊！咁係啊嗰陣時就真係。 咁啊！我睇到咁啊，真係網上嗰時唔知恭喜多謝邊個啦。嚇，多謝天琪啊！到時真係焦土啊，真係焦晒佢哋唔覺得係噶嘛？嚇。有啲唔覺得係噶嘛？乜佢哋唔 care 係啊唔 care，啊即係有時我睇到網上邊有啲留言就係佢哋咁，如果與其如果梁天琦贏唔到啊，不如就建制派贏啊嘛啊嚇，即係咁樣嘅。嗯我哋而家就面臨一啲好香港面臨一啲好詭 詭異嘅嘅局面啊，係啦嚇，即係我哋有一啲咧就係共產黨嘅走狗啦，啊有一啲咧就係做埋啲好同共產黨走狗做嘅嘢冇乜分別嘅人係啦嘢嘅人，係啦但係佢哋又係即係佢哋同時間又係打擊建制，又可以打擊民主派喎，嚇誒， 我都唔睇唔出佢點樣打擊建制咯。即係口號嚟嘅，係啊係口號。咁啊， 即係即係抗日咁啊，唔即係共產黨當年抗日，你都未唔係睇到佢有出過啲咩力抗日啦嚇。啊咁啊，但係都係口號嚟噶嘛嚇，抗日係口號嚇，咁啊打國民黨先至係真嘅嚇，即係收取自己嘅嚇，即係啲本錢咁樣嚇。咁啊誒，而家就係類即係有真係越嚟越似咁嘅局面咁樣咯。啊，係啊，咁啊嚟緊嚟緊到下半年嗰個即 下一屆選舉啊，更加精彩啦，九月啦，但係但係又唔能夠抹殺咧，即係嗰個咁嘅素人政治啊，誒、即係嗰個魅力有喺度咯，我覺得。咁而家雨傘出咗咁多人啊，個個都嚇、個個都可以獨當一面啦。嚇、啊我覺得有啲人咧，成日即係可能有啲人好認真毛咧，誒、即係啲政治 時事評論員啊嚇嗰啲，有時係好認真咁樣又分析呢個暴力與唔暴力啊，暴力又點啊，最終暴力到盡頭嚇、又係蝕底啊咁樣嚇，即係你唔始終你都係唔夠勁，即係不能夠以武抗暴咁不斷咁樣無底線升級啊嘛，即係技術上不可行。係啊，嚇咁、但係有啲人即係其實我覺得呢個係 太認真去分析佢哋而家做緊嘅嘢，嗯因為佢哋做緊嘅嘢，佢哋唔係真係真係可以行得通噶嘛嚇，即係點解咧？就係、我個比喻就係、好似而家啲飛仔改車咁啊，嗯嚇咁啊誒，佢、改咗架車咧，即係嗰啲嗰啲咁嘅咁啊嗰啲臭飛咧嚇，即係啲窮撚啊嗰啲咧，就改架車咧就係、改大條死氣喉先噶嘛。哦， 就改大條死氣喉，嗯就唔係為個為咗係要為嗰啲聲勁啊嘛，係啊，哦，係夠嘈啊嘛，夠響夠漲啊嘛。嗯咁但係就唔係話為性能嘅喎。嗯哼，咁如果咧你阿白蘭高嗰啲嚇走埋去同佢指指點點咧話，喂你咁樣改架車會慢咗嘅嗯喎，點解你唔改呢樣嗰樣咧？咁樣嚇，你同佢講理論嚇，你咁樣越改架車越渣嘅喎，淨係得個嘈字嘅啫，佢唔會理你噶嘛，係咪？ 嗯因為嗰啲友咧，第一就係要響要嘈嚇，嗯做唔性能有冇提星升？人啊？係咪？係啊，性能有冇提升咧？架車真係有冇好到，有冇快到佢哋係次要嘅嚇，即係所以你仲同佢講咁樣改架車會唔會會嗯會差啲咧？佢就嘥氣。嗯，你估你估佢哋啲友唔知道嚇咩勇武抗暴？你佢唔知道佢唔夠人打嘅咩？ 我睇片都係佢哋都要好多人先揼到一個差佬啦。嚇到到頭來咪又係走啊走啊咁樣咯。咁即係佢哋係我諗即係你即係你其實有眼睇都睇到你真係唔夠抽噶嘛，係嘛？咁啊，即係佢哋係最緊要嗰種而家嗰個最大問題就係成個社會係誒又唔係話咩 大家都需要暴力啊，需要成嘅。嗯嚇，因為又有人同我有啲好認真毛咁樣，又同我拗咁啊嚇，即係認為誒個世界主流就係非暴力抗爭啊嘛嗯嚇，即係喺呢二三十年你見到成功嘅全部都係非暴力抗爭嗯嚇，暴力抗爭就開始唔興噶啦。嗯咁但係香港咧就個情況又又唔同喎嗯嚇，咁但係我就話都唔係唔同嚇， 因為香港都唔係興暴力抗爭啊嘛。哼嗯香港係興暴力抗爭呢種幻想啊嘛，嚇哼，F F 嚇，即係呢個係一個幻想一個思潮嚟嘅，一個意識形態啊，一種 style 啊，係咪啊？即係改車要改大個死氣喉咁啫嘛，整大包圍咁啊嘛嗯，嚇唔使快。你話喂，你個車咁細馬力嚇百零匹，加咁多包圍又定風翼又成咁樣。 嚇、你話你開到三百 Q 咁，即係話定風翼壓一壓嚇啲氣流啊個尾燈佢唔會咁飄啫。你個車都行唔得快嘅，仲加埋嗰啲嘢做乜鬼啊？嚇咁啊，又整埋個咩嗰啲十九寸拎啊，咁你唔識喐咁滯啊架車嚇，好大條拎咁樣嚇，咁啊加埋加埋個好薄條胎咁樣啫嚇。嗰 啲路你知幾凹凸㗎啦，香港有時蹬兩蹬蹬到咧，真係會成架車震散你㗎，香港啲路。係啊，或者甚至以性能嚟計，有時喺嗰啲彎路，我知越薄啊，可能即係越越貼架車冇咁彈，但係喺嗰啲路你蹬下蹬下，隨時蹬到唔貼噶嘛，即係晾住你部車添。蹬到成架車彈起啊嘛，咁啊，即 即係即係嗰嗰啲 理論還理論啦，但係而家啲友係佢哋係就係要要呢一啲型嘅，佢唔係實做噶嘛，你都知啦，係啊，啊哈就係咁啊。但係而家咧，但本文前有度好啊，但係佢就係佢個理，佢行出有台型啊，又有論述啊，佢佢同埋佢啊真係有衝喎，即係真係有有有有有衝擊警察，同埋有即係誒誒 誒掉磚啊！即係唔好話佢有掉啦嚇，係啊即係 OK，即係即係 whatever 啦係啊，嗯嚇，參與啦嚇，起碼做到嘢參與者嘛，做到嘢咯嚇。其實有真係好似做到嘢有付諸實行啊嘛，係嘛？咁啊，咁我個情況就而家咧又好好詭秘喎，即係你話以前誒，你話社記啊嗰啲咧， 而家最激進嗰啲咧，嚇或者人力都叫激進民主派啦嚇，而家就就變咗唔激進啦，係啊，潮流個嚇誒長毛都俾人鬧係和你飛啦，應該係啦嚇人力嗰啲又變咗溫和啦。咪咯，嚇咁啊，即係只要你喺個議會度咁樣拉下拉下票，拉下布有鬼用咩咁樣嚇？咁啊，咁啊，但係而家就再奇特啲，就係連嗰啲咁嘅 再嚇勇武抗暴嗰啲咧嚇，即係熱血公民嗰啲都變咗溫和溫和激進派喎又嚇。哦，因為嗰啲係把口話俾你聽，我條死你咁樣改車咧，條死氣喉就好嘈啊嘛嗯嚇，揾把口講啊，哇嗰條死氣喉就勁啊，好嘈啊，勁。OK，哼，係啊， 但係咧本文前咧，佢就係做咗條死氣喉出嚟喺度砰砰聲啊嘛嚇，即係實際做咗出嚟嗯嚇，咁啊有啲唔同。雖然兩樣嘢都對嗰個未必對嗰個車嘅性能有好處啊。嗯哼，但係即係有咁嘅行動力嚇、好過冇。嗯其實政即係政黨有時都係要即係誒、呃要留意下，即係除咗你嗰啲理念嚇、 要講得清晰咧，啲、行動力啊的而且確係好緊要嘅嚇、嗯，因為係嗰樣嘢先至有感染力啊嘛係啊，嚇、即係拉琴咁樣嚇。你嗰啲教授係咪成日又話咁拉咁拉啊？咁就係正宗莫扎特風味啊！咁、又係布拉姆斯啊嗰啲咁啊！你拉嚟聽下先得噶嘛嚇！你拉拉得好，我覺得你 講得啱啦。啊，哇，拉嚟聽下，咁施主可唔可以講講啱啱你播嗰只係乜嘢？係啦，冇錯啦，終於拉到去係啊關音和事嗯嚇。誒聖桑嚇，Introduction and Wando Wando Capriccioso 嚇，咁即係誒聖即係聖桑嘅中文即係聖桑啦嚇。咁啊作曲家係聖桑啦，法國嘅聖桑嚇。咁啊 誒誒引子及回旋狂想曲。嗯 OK，開頭就係慢慢呢啲啦啦啦呢啲啲咁啊啊 introduction 啦嚇引子啊嚇，跟住臨尾就去到嗰個 wand 度，得得得得得啲得得得得咁啊嚇，咁啊去咗一個狂想嘅嘅回旋狂想曲嚇，咁就誒所謂 capriccioso 咧，一定係有少少狂想嘅味道，有少少不羈啊咁嚇，咁啊太過。 誒、規矩啊、斯文啊，咁啊冇咗嗰種 capriccioso 嗰個味道。咁呢、個版本咧就係、誒，係、又係佢啊嚇，啊好耐咁啊好耐喎，聽到啲唔啱嗱嗱聲、炒豆聲，哦，今今日嚟講算新㗎啦，啊哈今日嚟講算真嘅，一陣仲有啲舊啲嘅。 O K OK 咁呢 一九四五年嚇咁嘅呢個版本咧就唔係呢個拉琴嘅就係 Joshua Heifetz 啦嚇哦嚇咁就就係 High Fest 嘅，咁又係一代宗師啊！我哋今日題目一代宗師啊嘛，咁就誒四五年嘅版本，三月九號嘅錄音，咁就呢個唔係我哋平時啲 Hi-Fi 咪常常常聽嗰個嚇 official 嗰個嗰個錄音版本嚟嘅，呢個咧就係一個誒比較少 聽到嘅一個 live recording 嚟嘅現場演出嚟嘅嚇，咁有好多。誒係 Bell Telephone Hour Orchestra 啦嚇，咁就呢個廣播嘅嘅演出咁咯，咁就誒聽 Hi-Fi 聽 live 咧特別過癮嘅嚇，有時聽到佢即係喺即係錄入同錄音嗰啲版本有有少少唔同嘅，即係更加冇咁拘謹咁樣嚇，係同埋聽佢頭先嚇誒 成首嘢基本上係起承轉接一氣呵成嘅。嗯嗯嗯瀟灑到飛起，好似條 我頭先話咩啊？扭蛇啊嘛，扭蛇咁咯嚇嚇扭蛇喎，唔係老蛇喎嚇嚇嚇，唔係 loser 喎。嗯扭蛇啊，咁成條蛇咁樣靈蛇出鞘咁樣咧，嗯擠擠捽捽咁樣轉嚟轉去啊，行水流雲嘅境界嗯嚇，咁就藝術其中一種嚇最高嘅境界啦，嗯 其中一種啦。嗯咁啊，誒，我哋上次咧，我哋又講咗小提琴嘅咧，嗰啲就係係啊，啲誒經典嘅帕格尼尼啊嘛，我哋上次講咗。咁但係咧，跟住咧，帕格尼尼咧就可以，我哋補翻少少上次兜翻個尾咧，就係、帕格尼尼咧就可以講係即係開創咗小提琴演奏嘅一個新嘅誒、呃、時代啦。嗯嚇咁、就誒、呃引入咗 唔可以發明咧，有啲有啲可能都唔係佢發明，但係大量使用咗好多誒、呃以前嘅唔流行嘅一啲技巧啦。嗯咁啊。你上次講啲係左手左手撥弦啦，誒誒大誒人工泛音啊、harmonics 啊、八度啊，嗯誒劇力夸啊嗯嚇跳弓啊嚇咁啊，即係 誒誒連頓弓啊咁啊嚇都都有嘅，嗯啊咁啊而譬如譬如聽貝多芬嘅作品，即係誒冇咁冇呢啲嘢噶嘛，嚇嗯唔使唔使玩呢飯噶嘛。啊哈係咁係啊，即係所以有啲有啲小提琴大師咧嚇，我哋今時今日咧就可能誒、呃如果係高手咧，如果係高手咧就 即係唔係高手，sorry，我講錯嘢。嗯而家啲啲學小提琴嗰啲學生咧，啲、音外國啲音樂學院嗰啲咧，下下都可能要技巧樣樣都要精啊，又話、嗯又話要練嗰啲誒咩誒連頓弓啊、成啊咁樣。咁但係其實以前有好多大師咧，嚇就算唔識拉帕格尼尼咧，都冇所謂嘅。嗯哦係因為你拉唔拉帕格尼帕格尼尼嗰啲技巧咧，你唔掂咧嚇， 即係嗰啲咁啊咁啊左手撥弦啊、k i t 卡拉連連頓弓啊嗰啲，嗯你發覺仲有好多作品根本唔需要用得到喎，嗯係啊，嗯即係嗰啲幾乎係一種專門嘅技巧嚟嘅。哦即係你譬如拉貝多芬、拉 Mozart、拉 Brahms、Brahms、Brahms 都都冇啊，嚇都唔需要用到。嗯嚇，咁啊誒，但其實即係所以，即係帕格尼尼就開創，嗯即 哦，雖然我完整先啲先，即係誒，所以以前有啲大師咧就有個唔好有個錯覺，就一定要乜嘢技巧都要都要掂晒先至係大師嘅。嗯嚇。嗱咁帕格尼尼咧就開創咗一種超級技巧嘅嘅誒局面啦，咁啊嚇，咁但係即係到咗嚇、比較近代咧，比咗到咗十九世紀咧， 又有唔同嘅派系咁樣出、嗯出現咗喎嚇，咁、就可能係一啲誒誒好好優雅嘅嘅嘅同埋技術結合嘅誒、呃演奏咁樣嗯嚇。咁 Hi-Fis 咧就我諗就 Hi-Fis 我哋叫做新俄羅斯學派啊。嗯 OK， 咁我哋而家就係舊俄羅斯啦。當年就叫叫做新俄羅斯。當年啊嚇，即係世紀初，係啦，世紀咁就初就叫新俄羅斯。咁就無論揸弓嘅方仲係上方法個世紀初，啊唔係而家。各樣嘢咧都都唔同嘅。嗯 OK，嗯咁而當時咧，而最流行嘅其中，即係全世界影響得最大嘅咧，嚇，直到而家都係啦嚇，就係一種叫做 Franco-Belgium 嘅嘅方法，法法澳誒誒法 Franco 誒法 Belgium 比比利時法比學派所法比謂嚇學派，嗯嚇咁就咁啊代表人物咧就係誒嚇啊 Milstein 稱佢為嚇沙王嚇小提琴界沙哦王。小提琴嘅沙王，係就唔係嗰個力啊嗰個唔係契弟俄羅斯沙王哦嚇 OK 香唔即係唔係我哋香港嗰個契弟沙王嗰個姓李嗰個唔係契弟嚟嘅添啦，嗰個唔知咩 咩嚟嘅。咁啊咧就就實或者當時啊認為 The King of Violin 啊嚇，即係又係琴王啦，好多琴王嚇咁咁，但係二沙兒二沙兒二沙伊二沙兒啊，OK，應該係呢度啊？誒中二世二二沙兒啦，二沙兒或者你二沙姨一樣，嗯咁就誒中文就係二二沙兒咯，二沙中文你叫咩啊？二沙兒係啊，就咁叫二沙兒得噶啦，哦係啊 OK 係 完全好配合個發音啊！嗯嚇咁就 誒誒，可以講係即係繼帕格尼尼咧，最、即係影響小提琴嘅演奏風格，嗯影響得最大嘅咧，除帕格一個就係帕格尼尼，嗯另一個就係到二二沙爾嘅。哦， OK，咁我哋今日咧，我準備咗啲嘢喎。嗯，咁就誒、 不如我哋聽一首二沙就係兒二沙兒嘅嘅 OK 作品先。好啊，咁而呢一個作品咧，誒呢個近代錄音嚟嘅，比較新嘅錄音啊哈嚇。咁就誒 Elmer Olivia Oliviera 啊，sorry，Elmer Oliviera 拉嘅嚇。咁就係二沙兒嘅 Sonata。嗯，咁裏邊用到嗰只琴咧， 就係二沙兒本人用嘅琴嚟嘅。哦，嚇、就一七四零年嘅 Guarneri del Gesù 一隻誒、哦，超級名琴啊嚇嗯嚇咁啊聽下先啦。哼，好啊。 Thank you. 咪好複雜啊啲感覺？嗯啊，百感交集啊，簡直係拉到。誒、二沙兒啲作品咧，呢呢尤其是呢首咧，有時我真係我以前咧、一路聽咧，都覺得無厘頭狗嘅。嗯，我唔知佢搞搞乜嘅喺度嗯嚇。咁、尤其是聽其他嘅版本哦，嚇、即係啊，好似亂咁作咁啊！即係你拉琴就叻咁啊，但係作埋啲嘢都唔知做乜 Q，好似好似好似拼埋一齊咁嘅，點解啲嘢咁樣？ 咁啊，但係咧聽聽到咧用翻二沙兒呢只琴咧，嗯一拉咧，哇！個引人入勝啊嗰種，原來就係咁多誒嗰啲色彩嘅變化，嗰種明暗嘅變化，誒、嗯即係佢提供好多幻想嘅空間，你情緒好複雜。嗯咁咧，如果用其他嘅琴咧，一聽咧又去變翻唔知佢喺度拉乜 Q 啊！哦，會爭咁遠，嚇真係 嗱，你頭先聽咧話，如果你即係留心你啊，即係你唔好成日即係聽嘢都下下即係尋根究底啊，喺度一路即係有時聽古典音樂有啲人咧有個困擾啊，嗯就係成日尤其是即係初學者咧，有時一聽咧就係成日都要問嚇誒呢首嘢講緊乜嘢，講緊乜嘢，講緊乜嘢嚇， 但係有時有啲音樂佢真係唔係講緊啲咩嘅嚇嚇，即係你就係個旋律咯，最緊要，你我覺得未必一係定係旋，未必係旋律，即係好似你睇戲咁樣嚇，即係你睇一啲藝術電影或者王家衛咁樣嚇，有時你唔知佢講乜嘅真係嚇，但唔代表你唔可以欣賞到嗰套電影嚇，即係可能係嗰種感覺啦，嗰種 mood 啦，燈光誒誒出嚟，令你有嗰種對有啲嘢嘅幻想啊，誒。 嗰啲菲林嗰個顏色啊，咁可能都令你啊有種特別嘅感覺啊！嗯嚇你可能享受嗰啲明白 moment，嗯哼嚇就唔使話嚇呢度講緊乜嘢，你呢度講緊咩？呢度劇情講緊乜嘢？啊即係你嘅意思，其實即係唔使下聽個 TV 音樂係唔需要，咦？你去理解佢嘅主題啊？有時唔需要，係啦，係有時唔需要咯，有時唔有需要啲嚇嚇，因為唔係 always 嗯嗯係需要有嗰個，嗯即係唔係 TVB 嗰啲電視劇係啊，嚇同埋你你睇唔明個， 即係聽唔明個嗰個故事，咁佢你可能要調轉呢個方法嚟理解個故事咯，即係唔係未必係真係起承轉合，樣樣嘢講晒俾你聽噶嘛因。為有時佢未必一定係講緊一，因為有問題，音樂係好多元化嘅，即係戲劇誒電影都係啦。佢未有時佢未必一定要講一個故事出嚟嘅。嗯嚇係啊咁啊，音樂比電影就更加更加 闊啲添啦，個表哼，現多啲嘅嘢想像咯。係啊，嗯哼咁就即係你話電影有時冇故事都都幾麻煩嘅嚇，睇到啊如入如如即係如入霧中，有時睇到嗯嚇咁啊。但係你話音樂咧，有時佢可以俾到你一個幻想嘅空間啊嘛嗯嚇咁啊，譬如即係淨係。一個啲色彩嘅變化咁，嗯哼即係你睇藝術品，如果睇譬如一個誒、一個玻璃嘅 雕塑咁樣嚇，有啲光線射入去，嗯佢、而有好多折射出好多唔同嘅光線出嚟，嚇、嗯個形態你又覺得好好特別、好吸引咁樣，已經係上心落市啊嘛，係啊已經可以係稱得上係藝術啊！嗯，你咪唔你唔呢個嚇，你又喺度問到底呢個雕塑講咩咁啊？哎呀，你唔好下下都話講咩嚇？ 呢個就講緊嚇一個嚇烏克蘭一場革命，好唔好啊？即係你自己你中意擺咩落去，你咪擺咩落去咯。呢個你解得通嘅話，嗯咁但係有時有啲標題音樂佢佢有比較明顯啲嘅主題，亦都係真嘅。係係啦，咁就咁你都好似講過啦，係近代先至即係唔係比較後期啲先人啲人先至會加個標題標題落去噶嘛。 誒哦，你哦，我即係之前啲音樂嚇講有有啲作品係嗯，有啲作品係後，有啲好多作品係後來加後人加落去嗯嗯嗯嘅嚇，即係覺得你咁有氣勢，嚇咁啊帝王啦咁係樣啦，啊係啊，咁有有啲作品咧，佢本身就係有標題嘅。嗯嚇，即係譬如田園交響曲咁，佢本身係寫嗱呢度就農夫跳舞啦嗯，啊呢係啦度就暴風雨啦，嗯咁呢啲就有比較明明顯嘅嘅嘅故事喺裏邊啦嚇。咁啊 誒，但係有時有一啲 pure music 嚇，即係誒你冇冇佢都冇講話俾你聽表達啲咩，嗯哼嗯係。即係你，佢有時可能臨尾，即係好似我哋海嗰啲題目咁啊，臨尾度到先至整個砌個標題落去啊嘛。啊，你覺得係乜就乜咁啊嘛。嗯哼，嚇， 咁啊或者事後先至諗落去啊嘛嗯，係咁啊。好多情形都係咁。係啊，咁啊， 頭先講起咧話，誒呢一用用呢個二沙兒呢一隻一七四零年嗰個 Del Jesu 一隻名琴之中嘅名琴啊，嚇咁非常好嘅琴，咁就誒先至領略到嗰種境界。咁咧咁得意咧就係唔咁得意，嚇就係應該係點？有另一個錄，有我我呢度咧有另一個錄音咧哦，就係咧又係 Elmer Oliveira 拉。 哦，嚇，又係拉二沙二神啦，to number three，啊，exactly 係同一個作品，但係咧就用咗一支好靚嘅 Stradivari 去拉喎。哦，咁但係用 strat 去拉呢個琴，就到底係咪真係冇晒味道咧？咁樣嚇。嗱咁頭先記住喎，頭先嗰隻嗰隻琴咧，拉二沙二就真係用翻二沙二本人嘅嗰隻琴去拉喎。 嗯嗯哼，嚇，咁啊而。家就用咗第二隻琴啦。係啦，又係用一支靚琴，咁啊唔知會聽會出嚟點咧？咁啊，因為頭先你話即係如果冇冇比較又唔知啊嘛哈哈，係啊，等大家比較下啦。嚇，我哋播少少啊，好唔好啊？ 乜癮啊！我聽到，係啊，啊你咧？嗯，係我係聽到有啲唔同，但係點樣真係 嗯點唔講呢啲聲唔同啦，咁啊同感感覺有啲唔同啦。嗱，啲 Strapline 呢首嘢咧，就覺得都係好靚咁樣嘅都，啲聲好靚，嗯即係但係冇晒頭先嗰種即係幻想空間啊，嗰種嗯誒攝人嘅吸引力啊咁樣嚇。即係如果用女去形容咧，就係、 即係我覺得頭先用二沙兒嗰啲，即係好似啊啊啊啊啊 Eva Green 咁樣啦。哦，嚇知邊個啊？嗯，即係做呢個希望人生啊，希望嘅，哇，係嚇係係係啊！即係誒誒講啲人哋熟啲噶啦，第一集鐵金新鐵金剛咯，新鐵金剛第一集啊應該係係第一集，OK，嚇 咁哇劇先啊就嗰個仲有嗰套誒叫做誒《天國驕雄》，唔知有冇？啊都有睇，係啊係嗰個即係即係講拜三占庭嘅，唔係係咪《戰狼三》第二集啊？唔係《天國驕雄》係都唔係有睇 The Kingdom of 哦 Heaven 啊嘛，哦即係講拜占庭，講誒同即係誒誒誒誒誒耶路撒冷咧，嗯同回教嗯佬即係十字軍嗰啲嘅嗯，嚇，咁啊仲有啲咩戲咧？佢佢啊有冇邊啲戲一講就知啊？ 一講《戰狼三百》啦， 《戰狼三》係第二集啊嘛，好似係啊嚇誒，仲有咩戲一講就知啊？最近有咩戲？考戲係嘛？都好多嘅啦，係多嘅，一時醒唔起。嚇咁啊，即係嗯係係係嗰種咧，即係誒，佢俾到一種吸引力嚟嘅，即係佢未必係一定係樣樣嘢都係好標誌、好標誌咁樣啊。嘅二沙兒嗰只琴，嗯但係佢係好有 dimension、好複雜嗯嚇，即係唔係 嗱聽翻隻 Strat 嗰只咧，我覺得有啲似 Angelababy 喎。哦，即係比喻嚟嘅啫嚇嗯嚇咁啊唔，即係佢佢係靚嘅，佢標誌嘅。即係你話佢，你話佢唔靚咁都好難講得通啊！即係嚇，即係有個 Angelababy 喺你面前，咁你唔即係唔你唔會覺得啊好醜咁樣啦嚇。嗯嗯咁但係未必你吸引到你嘅嗯啊，即係好 好似啲啲音符出晒嚟，而每一個音符都啊都幾悅耳咁樣啦。嗯嗯嗯但係未必會真係扣人心弦啊咁樣嚇，即係攝魂啊嗰種啦嚇。嗯咁啊，你話 Evergreen 嗰啲就嚇好挑逗性噶嘛，嗰嗰啲即係尤其是做戲嗰陣時，一啲啲咧，係嘛？咁啊，見仁見智啊呢啲嚇。 即係我我係諗到呢啲比喻啦嚇。我開開頭諗啲再歐啲噶嘛嚇，即係嗰啲誒可能係柯德利夏平啊嚇，碧基巴度啊。哇，不幾霸道。嚇，正啊，係咪啊？誒，蘇菲亞羅蘭啊嗰啲啊嘛，即係呢啲重口味啊嘛，係咪？柯柯德利塔平重口味哦，OK，但係即係嗰啲都未算重口味嘅。係嘛？ 即係類似啦，即係即係佢係唔係嗰啲真係公主型嘅咁樣嚇？你見到啊靚靚咁樣嚇嗯嚇咁二沙兒呢只琴就有咁嘅特色，有好多好多好多嗯嘅誒色彩嘅變化出到嚟。嗯咁我哋之前我哋因為誒、呃我哋上次嗰、個、呃、小提琴，即係嗰個大師嗰集咧，其實有好多好多演奏家都冇 提到嘅，啊即係主要帕格尼尼。咁但係二沙兒都唔提噶上嘛。次差唔多係淨係 Paganini 嘅專輯啦。係啊，咁但係二沙兒唔提啊，點成事啊？係咪啊？咁啊，我哋一陣可以播下啲受二沙兒影響嗰啲人啊，甚至係二沙兒啲學生。哦，咁但係我哋而家仲有支仲近啲嘅嗯，嚇，二沙兒 本人拉嘅琴哦，嚇，呢個錄音嘅講明先就好舊嘅。哇，咁肯定好舊嚇喎。咁啊，而個錄音當然啦，就不能夠表現到現場嗰種聲音啦嚇。嗯因為現場好多人咧有一個故事，即係譬如有人拉過二沙兒嗰支二沙兒啊，即係佢支琴二沙兒，嗰支 Del Jesu 嘅我哋而家叫嗰支叫 X 二沙兒啊嘛。哦，嗰啲 Guarneri del Jesu 啲琴，或者就咁叫啊嗰支二沙兒啦。嗯咁啊， 而二沙兒本人有人試過拉過佢本人嗰支二沙兒嘅當代，就話啊，始終出唔到二沙兒嗰種聲音啊，咁樣、就係嗰種好 powerful 嘅聲音啊。咁啊，誒、而 powerful 得嚟咧，又 elegant 咁樣嘅。嗯嚇我哋呢度就有一段咧，就係、誒、二沙兒拉嘅 Mendelssohn 嘅 Violin Concerto，、哦就第三樂章喎，啊好好堅嘅，聽下。 Thank you. 個真係痕又痕水流雲，但係我幻想到佢嗰個聲音現場一定好靚嗯嗯嚇，啲錄音炒到咁樣嗯嚇，但係好彩叫做有聽得到啊，即係 三一年死，雖然好似晚年佢啲身體狀況都麻麻地，但係、嗯即係呢個錄音就係一幾年嘅錄音嚟嘅嚇。啊咁啊，哇嗰陣時咧誒即刻嘅喎啲錄音一剔過係啦，啱喎，啱我哋嚇播緊音樂嘅時候研究緊啦，原來呢個唔係用唱片喎，咁係。當時係梗係唔係呢啲啦 啊，梗係係用咩 media 嚟錄低佢嘅咧？嚇咁啊錄嘅時候即係就咁啊即刻落嗰個舞度啦。咁當時你買買得到嘅咧係嗰啲即係誒誒蠟筒嚟嘅，嗯即係用蠟做嘅，跌落地真係會散嘅。哦，嚇咁就係後跟住後來先至開始用嗰啲 vinyl，即係用嗰即係膠嗰啲嚇，嗯即係 unbreakable records 啊嘛嗰陣時哦嚇，哦即係標榜為 unbreakable 係啊。 咁啊，但係係冇咁易爛嘅。當時嗰陣係用啲蠟，最初就係愛迪生發明，即係唔係愛迪生註冊嘅一種 O K，即係一種形式佢哦，即係佢係佢係立咗個專利。係啦，Edison Records 咁嗯樣，咁就誒，你喺我 work 我 workshop 度會，你見見唔到有一個呢，好似個嗯下次一個桶嗰啲，參係係好多人嚟我度睇，見到我話埋俾佢聽咧，誒，即係問佢，即係佢問咩嚟啊咁樣，有時嗱你睇下，咁即係 佢哋摸嚟摸去都唔知嗰嗰嗰桶嘢係咩嚟。嗯嚇，即係一一個細細廁紙筒咁樣啦，黑色，跟住裏邊啊，即係即係黑色上邊其實睇到有啲好似黑膠唱片嗰啲紋哼，咁樣。文咁嚇，咁但係好多人就係聯想唔到原來唱片嘅前身咧，嗯呢個黑膠唱片嘅前身原來係就係咁樣筒形嘅一卷咁樣嘅。就好似水喉通咁啫，係跟住斷咗。咁啊， 即係好似你或者影相嗰啲 hood 咁啊，啊個個鏡頭冇咁長前啊，嗰個好短嘅通常，哦呢個就長好多長咯。有誒有幾個有冇六寸啊？咁但係係啦，差唔多七寸到啦，啦五。寸五寸係啦，五寸左右啦。嗯係咁啊，咁就嗰嗰個唱針就擺落去啊，咁跟住就直接連住，有啲就連 連住一個即係就好似喇叭花咁大嗰啲咁哼，啊，有啲好似留聲機嗰嘅，即係係嗰個擴音個喇叭咁樣啦嚇，即係有啲似誒你睇 HMV Records 嗰個 logo 咁啊，有隻狗咁樣望住嚇。如果睇呢個電影咧，Tomorrowland 咧，就迪士尼嗰度咧我呢度錯過咗。裏邊咪一走咗上個啊，即係嗰個阿菲爾士塔嗰度，嗯嚇，艾菲爾係咪鐵塔阿艾菲爾艾菲爾，sorry 鐵塔 sorry，嚇嚇 艾菲爾鐵塔，即係巴黎鐵塔嗰度咧，就跟住就播着播着嗰個留聲機咁啊，就係嗰個立筒喺度轉轉哇！轉，咁好多跟住啲就咁啊 launch 咗架火箭出嚟。嗯，明白。哇！咁其實你唔講我都唔知有呢樣咁嘅嘢添，即係一路啲睇啲舊嘅電影或者係啦，睇播舊音樂都係攞部流聲，即係都係大喇一個大嘅喇叭咁，但係咧有支大唱針啊，多落支唱片度噶嘛係啊。 呢個就咁但係直情原來係一九三幾年之前就用呢種蠟筒，係啊，咁咁啊，但係嗰個嗰個嗰個時間咧就即係幾分鐘咁樣咧，嗯哼一一一一首嘢。哦，咁所以你嘅譬如呢一啲咧，就一個樂章咁樣幾分鐘拉晒 Mendelssohn 第三樂章嗯嚇，咁就成首都就唔得噶啦啊哈，就要分開嘅。哇！佢係蠟蠟 筒啊，即係蠟嚟㗎啦，咁又係啊點樣保存咧？誒唔啊唔唔打爛佢唔成咧，都幾襟喎。哦，OK，係啊嗯哼，我見啲紋都仲係都頗 sharp 嘅喎都嗯。你唔打爛佢或者唔播咧，咁你個問題就係你播下播下就磨蝕啦。係啊，即係黑膠唱黑膠佢片都係個都係啦，問題都係啊係喺度越。播就越咩係啊啊嘛，唔可以聽得太多次啊。但係其實幾得意，即係 當時呢啲錄音咧就真係即刻咁樣嚇，嗯一路拉嗰度就一路 cut 噶啦，嗰、嗯個 cut 落個 cut cut 個個個所我哋而家叫 stamper 咁樣啦，嗯就係 cut 落個帽度咁啊嚇，嚇嗰個冇得剪接嘅嗯，嚇，所以嗰陣時當年就一剔過一停一剔。啊，咁唔得就又嚟過第二個係啊啫。其實係啊， 咁所以都都幾犀利嚇。頭先同埋你聽到誒 Mendelssohn 啊，sorry，二沙而拉呢個 Mendelssohn 咧，佢冇冇乜犯錯啊，你都聽到。嗯但係聽到嗰種我未到咁嘅級數，聽唔聽到佢犯錯啊？即係不過當然啦，佢係超級大師，我哋唔應該話佢唔犯錯，所以好叻啦，叻叻豬唔犯錯嚇。咁啊， 誒，即係但係聽到佢嗰、個誒誒 個聲音嗰個表達啊，同埋嗰種流暢啊，嗯哼啊係啊都都好好，而家好好難聽得到咁樣，啲聲好靚咯，佢拉出嚟嗰啲。係嗯，同埋有種唱歌嘅嘅嗯彈嘅嘅有種新新宿性嘅啲聲音，即係我哋。新宿性啊係啊，即係新宿事件啊，即係即係誒，應該點樣形容咧嚇？即係 festival，festival， 即係好似誒嗰啲以前我哋嗰啲舊嗰啲鋼筆咧，嗯啲字咧嗯，由由幼到粗咧，好個變化哦好大應該有啊嘛個啊大 lamp range 啊，啱唔啱？即係嗰個個個 range 可以無誒個無論個係咯個 dynamic range 啦，我啊個聲音個音色嗰個變化個 range 啦，嗯嚇咁有時甚至係節奏個 range 啊咁樣嚇，都 比而家就闊啲。嗯即係如果我頭先就係講好似啲古董嗰啲鋼筆咁啦，嗯由幼到一條線咁幼咁啊，到啊到可以個粒字啊，到好到到到好好粗粗嘅咁樣嚇，啊嗰個即係可能係多咗三倍四倍咁樣嘅嗯嘅粗闊度嘅，嗯嗯嗯咁即係好似啲美術字咁咧，嗯你睇落去嗯。 咁啊，好有表現力嘅。嗯咁而而家咧就係原子筆咁樣，就零點五就零點五，零點七就零點七㗎嘛嗯，零點三就零點三咁樣嚇，咁好準你整同確嘅。粗幼就要分下幾支筆。係好準確嘅，即係而家咧，我哋誒工業式嘅，好似畫圖咁嘅準確性，就為之好嘢嗯嚇。咁、我哋就反而少咗欣賞一啲有變化嘅嘢，嗯係即係其實個潮流都係咁樣，即係開始越嚟越一式一樣啦咁樣嚇。 即係 Mozart 就要咁拉咁，音樂學院嘅訓練都係咁樣。哦嗯啊啊咁就咁拉，巴哈咧又要咁樣嚇。如果你咁拉咧，就過時喎，嗯係又唔好喎，咁啊嚇。你如果要玩個誒誒誒柴可夫斯基小提琴比賽咧，嗯又要拉咁嘅風格喎，因為嗰班評判中意咁嘅風格。哦咁但係有時就即係少啲即係誒 欣賞一啲即係有原創性嘅特立獨行嘅。嗯嚇、即係而家下下下講求跟大隊啊嘛，誒會係嘅。係咪啊？即係好似阿 Oscar 咁樣嚇嚇學民思潮啊佢佢唔跟大隊咪俾人搞咯，學民思咁樣佢唔跟大隊咪俾人搞。嚇，即係佢即係呢種表現特立獨行嘅，即係我有意見，大是大非之前嚇唔應該左右逢源嚇，我嘅表態嚇，咁就 應該嚇撐一個有理念嘅啊，做到嘢嘅，即係唔係做到嘢撐到有理念嘅咁樣嚇，嗯即係。即係呢種有咁嘅特立獨行，唔跟大隊，甚至可能都冇通知個組織。喂，我去撐七號啊，咁啊。哦啊，咁但係呢一咁嘅風格嘅人咧，喺而家就可能難啲生存嗯嚇。世界仔啊，容易啲生存嚇。誒，乜嘢都跟大隊嚇，嗯組織話事，嗯係咪先哼， 當然嚇？咁啊，藝術家啊，當然係難搞啲嘅，永嗯遠都係俾人當係怪人啊嚇，你都合群合唔到群啊。嗯咁啊，以我哋如果小提琴咧，以前聽翻以前嗰啲人咧，係嗰、個彈性係好好 Q 大嘅。嗯係啊，咁啊，我哋啱啱播開一啲舊錄音啦，我想播埋另一個有翻咁上下舊啊。 嚇咁啊，呢個咧誒又其實又可以擺喺電影音樂嗰裏邊咯係啊，喎。周星馳嘅功夫周星馳嘅功夫，嚇、即係佢中咗毒咧，跟住我咪又要嗰。隻得咩單隻係咪咩單隻係咪啊得得啦咁我唔記得係咩單啫咁跟住咧就有 即係喺度解緊毒咁咧，撐到啲獎撐到打到嗰個嗰個挺一啲獎人咧，咁跟住就有一走啊嘛，跟住有一幕咧就係阿包租婆追佢啊，係啦啊，阿阿阿蔣元秋咧，啱 sorry 嗰個唔係蔣元秋，係嗰個真元秋，係嗰個係真嘅，其實真係唔好用元秋嚟講形容嗰個女人啦，即係即係搞啊嗰件嘢啦，係侮辱咗元秋啊，真係係喎嚇咁啊，即係即係衰衰過狗啊，真係。係啊，咁啊，即係 咁啊，誒包租婆喺度同阿周星馳好似小鳥咇咇咁樣追係啊啊追下咁小嗰啲咧鳥咇咇，。你要解釋係咩嚟嘅喎？嚇你解釋啊，我後生我唔知。我屋企冇冇電視喎，細個。小鳥咇咇係啊嘅，你華納華納兄弟嘅啊嘅嘅嘅卡通嚟嘅，啊咁就嚇成日喺度 啊，小李必必講咩？我成日睇都唔記得嘅喎，即係總之跑下跑下啦，係係咪俾啲嘢追下追下咁就跑下跑下啦係啊，嚇。咁啊可以一集。總之唔係集唔點知一集集集都係跑啊嚇。咁啊，咁啊，結果跟住就有個得得得得得得得係啊得得得得得得咁樣啦嘛。咁嗰個咧就係沙拉沙提啊，沙拉沙提。嗯啊， 我聽人講我係沙拉沙地嘅喎，即係誒我個 friend 去多明尼加翻嚟，係講西班牙文嘅。咁啊，西班牙文可能唔係讀沙拉沙提嘅。哦，係我哋叫沙拉沙提，沙拉沙沙拉沙，中文叫咩啊？沙拉沙提啊，沙拉好似是沙嘅沙拉沙提啊，沙拉沙好似係係咪？whatever 沙拉係啊，沙提要，真係要 Google 先知啊，真係。沙拉沙提。嘢啲名咁啊， 嗰首叫做《流浪者之歌》，呢度咧揀咗個版本，點解差唔多舊咧？因為呢啲都係舊到不得了，因為呢個就係沙拉沙提哦本人哦拉嘅作哇品。嚇，聽下，好誒，講明先啊，好炒豆嘅 冇嘢啊！好好聽。有冇聽聽唔聽到佢誒炒成炒酒炒成咁？係係落緊雨咁啊！直情《流浪者之歌》嚇沙拉沙提本人嘅版本嚇咁啊，好有彈性咁樣，咪好少了必必啊！你覺得嚇？係啊，因為佢真係必必啊，真係，因為咧沙沙提喺當代，即係嗰陣時咧，嗯就俾人誒批評佢就係冇乜誒內涵嘅 嘅演奏家，嗯就係好似一啲女高音花腔咁樣嚇，啲技巧就好好好啊，好流暢啊咁啊成日，你頭先聽到咧，好好好流暢，係啊好多翻啊 do it，係啊，好得意啊！呢啲即係聽落就啊我我呢啲用低層次用得意嚟嘅。佢有好多呢啲咁嘅好比較輕鬆啲嘅啊哈誒，即係花即係花俏啊，佢俾人形容為花俏啊嚇。 因為花俏呢一個形容詞係而家都好少用，係係係咪中文嚟嘅？係唔即係係唔係啲強國中文咯？ O K，好好上邊花就冇用呢啲啊好好花俏好嚇咁啊！即係誒技巧當然亦都係好花俏嗯啦，即係你聽到佢亦都即係誒，因為佢係一個小提琴嘅 virtuoso，即係技巧家。哦，咁就你聽到佢用嗰啲譬如先有啲左手撥弦係啊係啊 哈哈嚇砰誒左手砰叮叮叮叮叮叮咁啊，啲左手嗰啲嚇咁啊，似乎即係嗰個年代嗰啲演奏家，不過頭先我聽到佢有啲拉錯咗一啲嘢哦嚇，咁啊不過唔緊要啦，佢係作曲家本人啊嘛。誒咁我就正話聽聽下嘅時候，聽到有人講嘢係咪就係佢本人？哦我我傾向相信係佢， 係嘛？唔知聽眾聽唔聽到啊？拉拉下有有有有條友唔知係乜嘢，講嘢講西班牙文咁樣係啊唔知一蚊女啊乜嘢咧？總之啊啊哇！咁佢呢個錄音仲早過我哋正之前聽嗰啲喎，嚇，係咪啊？唔係差唔多㗎咋？差唔多啊，但係係佢啊唔係咁保，你冇唔係咁保存得到啊哦嘛？哦係啊，即係都係都係喺一幾年嘅時候嘅嘅嘢嚟嘅。佢好似零八年就已經過世喎，係咪啊？ 幾幾多啊？係咪佢啊？零八年咯，誒係喎。係啊08年已經過世所以我問下係咪咁即係再早世紀世紀初喎。係啊，咁啊啊咁啊係二三二二三二襟茅少少。嗯哼，二二三二三一喎。三校，係喎，所以呢個錄音咪再舊啲咯。有有機係喎。 嗯係事實喎。哼，肯定係事實咯。我問啊你，你都唔知道幾耐。唔係，但係都係嗰嗰段時間嗯啦，因為佢哋嗰啲捱得去去去世紀初嗰啲咧，誒、嗯即係都係喺喺一九零零到之後，嗯我最舊嘅錄音好似都係啊，好似一八，哇！即係即係，但係再舊嗰啲已經係 piano wall 啦，嗯嚇、 即係嗰啲打窿我知嗰啲咧。啊，你你介紹即介紹係過。即係可能嗰啲 Mala 啊、聖桑啊嘅彈琴啊嗰啲咧嗯哼，但係嗰啲就唔係真係 acoustic 錄音。嗯嗯咁啊有得聽誒算啦，唔好要求，即係唔好嫌三嫌四，嫌炒豆。冇喎，通常嚇即係鹽炒豆啊，就就可能會錯過好多經典嘢啦，係咪？係尤其是呢啲啦，即係佢佢的而且確就同 即係嗰個時代，即係有埋嗰個時代嘅影響，誒、個歷史一路誒、小提琴嗰個演嗰、個演奏嗰個歷史一路演化出嚟。嗯嚇，就去到嗰個年代就係出現咗咁嘅風格，嗯同埋嗰啲人誒個、啊嗰陣時嗰啲人咧就嗰、個聲音係特別好嘅，哦，係特別好啊。嗯咁啊，其中有一個理論咧就係、 我哋拉琴嘅人咧，嗰陣時你覺得佢啲聲音好似唱歌咁啊，個個都嗯嗯嗯好講求個歌唱性嘅。嗯咁其實我哋舊即係有啲老派個歌手咧，即係唱流行曲咧嚇，啲聲都要靚噶嘛。係啊。係咪？啊咁但係而家先至 rap 啫，誒而家嗰啲男模都可以唱歌。係啊，即係而家我哋 accept 到好似講嘢咁都叫唱歌啊嘛，即係我哋誒誒 communicate 啫咁樣嚇，同人表達即係音樂最緊要。咁但係咧以前咧就係你你唱你同人表達都要靚噶嘛，啲聲要好啊嘛。嗯嚇咁嗰陣時嗰啲人咧，即係拉小提琴咧，就係個歌唱性好緊要，因為認為小提琴係一種歌唱性嘅，即係誒嘅誒嘅樂器啦嚇。嗯嚇咁即係誒，同埋有一個理論就係話，講我哋而後來咧，七十年代打後咧， 就六十年代打後啦嚇，就係、我 流行曲係取替咗古典音樂嘅地位，成為主流嘅嘅嘅音樂啊，嗯成為咗流行曲啊。嗯嚇咁之前咧嘅流行曲就係啲古典音樂嚟噶嘛，啊哈嚇係啊主要係聽古典音樂，即係古典音樂係 pop music 嚟噶嘛。嗯 OK，係啊咁但係慢慢就變咗 Beatles 嘅崛起啊，嗰啲開始 Elvis Presley 啊、嗯 Beatles 啊，咁之後嗰啲 我哋到而家嘅流行曲就係好就係而家嘅流行曲咯。嗯嚇就係啲 pop music 嗯嗯嗯嚇今時今日 pop music。咁你諗下，你由細到大，你學嘅模仿嘅係學 Beatles 咁樣，跟住你拉琴啊嘅唱句歌唱性，同嗰個年代咧係學啲偉大男高音 Caruso 嘅，即係要嗰啲哇好雄厚嘅發音要好完整嘅嗯嚇， 有好多變化嘅，又或者可能沙沙提可能學咗嗰啲。誒嗰啲西班牙花腔女高音啊，唔知點解學錯嘢嚇，即係學錯嘢係大大件事啊！就係好似周浩鼎咁樣，唔知點解喺電視個表現嚇學咗廖啟智嘅咁樣講嘢嚇，You're not cute，你為咗香港啦咁樣嗰啲嚇，即係 真係嗰種哇呢啲真係 undeniable 即係 undeniable 宋萬三咁嘅 set 係咪？好學唔學嗯嚇？咁啊真係抵去輸係嚇。咁啊，但係嗰陣時咧有啲好嘅嘢學啊。咁嗯誒，譬如我哋之前有一集集誒誒小提琴嗰個專輯咧，就播咗 Huberman 咧。嗯 Huberman 嗰個年代又係聽住 Caruso 呢啲男高音咁嗯嚇咁啊。 即係嗰個聲音可能就係因此而，即係佢哋嘅歌唱性同我哋而家嘅歌唱性係唔同嘅哈哈嚇、即係我哋扮歌聲，咁我哋扮咗陳慧琳喎，咁樣點得咧？嚇、即係扮咗鄭伊健喎。咁鄭伊健，你如果係唱歌嘅話，嗯咁啊同你學 Pavarotti 同學 Caruso 咁已經有啲唔同啦。嗯嚇咁就時代唔同，要求唔同啊。係啊係啊， 咁啊、嗯講開小提琴嘅專輯，我哋上次即係又係好不敬啦嚇，即係搞嚟搞去都仲未播到有有啲大師，我哋都係、哦哇咁嗯都仲係仲係遺漏咗佢嚇。即係唔係我哋專登嘅嚇，嗯即係我哋因為有啲讀者有啲聽眾咧，有時話誒邊個都冇講，邊個都冇講咁嚇，就邊個都冇播咁啊嚇，就唔係咁啊個 list 就水蛇春咁長。嗯哼 咁我哋誒呢一個咧要播一播先啊，費事一陣嚇嚇唔唔記得啦。咁同 Hi-Fiz 唔同年代啦，佢誒大過 Hi-Fiz 啲啦，但係兩個即係都喺共一個時空度嗯都係同出一時代現過啦啊嚇。咁亦都係被譽為禁王嚇，嗯而亦都係少有嘅呢個嘅就即係唔係猶太佬嚟嘅。哦因為小提琴界好得意嘅啊，即係十個有八個都係猶太佬嘅。嗯 哼 Hi-Fiz 啊、Isaac Stern 啊，嗯哼後來啊 Lisa Perman 啊，誒誒，即係幾乎你一路一誒一路數落 Manohian 啊、Milstan 啊、乜 Mustard Mustard 嗰啲啦嚇，咁啊 Sugarman 嗰啲又係猶太佬啦嚇哦嚇，即係 Su Sugar Man 啊唐人啊。嚇 Sugarman，嚇咁啊演奏家都好多啊，譬如大偉大大提琴家 Fire Foreman 啊咁啊，嗯哼嚇即係 Fireman 啊嚇 點係救火人哦，OK Foreman 係嚇咁啊，即係個名嘅意思嗯嚇咁就誒呢全部咩文咩文啊咩斯文文嗰啲嚇咩咩 Stan 啊呢啲啊司馬文呢啲猶太佬，嗯咁咧呢個就唔係猶太佬啦。哦呢個係嚇咩咁而且就係超級大師啦。嗯嚇我哋聽下先啦。嗯誒出唔到聲嘅哼喎，啊出唔到點解？ 你呢度冇嘢錯啊講多兩嘢先啦，好咁就係啊翻咗嚟咯係咯。機器故障啊冇聲出我呢個明明係搞咗落嚟，你搞咗啲咩落去啊？誒，係播講講兩句先，大哥。咁啊，咁啊介紹下呢個，我我搞到佢有聲出為止啊！ 要稍等啊，稍等啊，係啊，你講講住先。因為哎呀，你講咩好咧？咁等你等你而家研究緊嘅機器嘅時候，我真係唔知講咩好。嚇，你不如介 介紹下係啊，又係呢個小提琴手或者呢個作曲家咯，嚇，我整緊嘢喎。OK 咁啦，都係我講係啦。啦，咁啊 真係唔好意思啊，呢度完全幫你唔到呢度。嚇，唔係你你你你嗯你你唔使你講你講嘛咁啊。係啊，好啦好啦好啦，係啦，咁我哋繼繼續啦，我就嚇咁啊誒唔播佢住啦，播呢個先，睇係啊下撳唔撳到出嚟。係啊，咁啊誒啊 呢個啦，唔好意思啊，各位聽眾，我哋呢啲好手單而 live 家嘅急救緊，係太細聲。誒點解你嗰度有聲嘅喂？嚇，OK，試下先，唔會呢度勾，嚇翻嚟咯。點解會咁樣嘅咧嚇？真係唔知咩事。唔好意思啊，機器今日有啲， 咦哇，得喎翻咯喎，又翻翻嚟就得喎。好神奇喎。會，Fitz Música嗯哼，嚇克萊斯勒嚇，咁啊呢個琴王即係冇咗佢又點得啦，係咪啊 h i f i s 咧就呢個琴王出名口臭噶啦嚇，好少喺佢個口裏邊咧聽到讚美人嘅説話嘅嚇，就係即係啲行家尤其是嗯嚇，但係 Keisler 佢就即係講到好敬重嘅，係啊嗯係啦。咁啊 h i f i s 十幾歲咧喺喺誒 Carnegie Hall 嘅 即係誒嘅首演咧，僆仔嘅時候係第第一次喺美國嚇演出嘅時候，Chrysler 啊，同埋比佢誒啲成名得更加早，譬如 Elman 啊嗰啲前輩啊。 故障。嚇咁啊，即係順便宣傳一下我哋星齋星齋 dot HK dot 捐款 dot PayPal 啊啊哈嚇，即係我哋啲機器咧，即係年紀大骨骼壞啊嚇，呢度有喳喳聲啊，有時咁樣嚇嗰啲插位嗒嗒聲啊，嚇啊唔好意思啊係啦，即真係係 sorry 嚇技術上邊嘅問題嚇。咁啊頭先即係有可能啲嗰啲電腦啊嗰啲嚇又出現啲問題啦。 嗯咁啊，所以要去嗰個 PayPal 度捐款，可能要即即哼，係啦，喺我哋嘅係執啲器材。 Facebook 或者係城寨嘅網頁就揾但我哋真到㗎啦。係用到佢用到佢死機為止啊！真係。嗯，咁啊，起翻機啦，又嚇，即係頭先我哋邊個幫你起機先？借助阿葉柳嘅嘅資歷係嘛？起機妙起機妙手，嗯啊咁啊，頭先誒啱啱 播嗰段咧就係誒 Fitz Chrysler 拉嘅嚇巴哈嘅 Partita Number Three 裏邊嘅一個叫嘉和舞曲 c a f o n t e 嗯咁啊，聽 Chrysler 拉就硬係啊有佢自己嘅嚇、獨特風格啊！嗯我聽落去原來咁寬鬆、咁寬容嘅嗯嚇。咁啊 h i f i s 翻咧呢個又係拉得好好啊 m u s t a n 嗰啲好，但係完全唔係呢種風格。嗯嚇、即係跟 Hour 嗰啲人嚇教出嚟嗰啲咧， 就咁唔係咁樣處理 bass 嘅。嗯咁、當然咧冇人似 Chrysler 嘅啊，Chrysler 拉出嚟即係咁樣摁下摁下咁樣嚇。因為 Chrysler 好頹嘅條友仔。摁摁下，嚇，嘟嘟嘟嘟嘟嘟嘟嘟嘟嘟嘟嘟嘟即係佢啲節奏係好多時都係有啲咁樣噶嘛。譬如另外有首誒誒愛 誒愛愛之憂傷啊嚇，愛的憂愁啊嗰啲啦嚇，又係咁，即係誒誒。誒誒誒，即係嗰種節奏又係又又係咁樣誒誒誒咁樣，嗯嗯嗯咁樣嘅哦嚇，即係佢係佢係特別特特別多多呢種呢種呢種風格嗯嚇，咁啊誒自成一格啦，自成一格 係當誒誒。誒愛的憂愁啊！而家突然間，頭先我咪個腦啱啱空咗，嗯，空晒啦，輕咗機之後，係啊我哋我呢個就係嘟 Chrysler 就咁拉啊嚇， 現代嘅人就嘟嘟嘟嘟嘟嘟嘟嗯嘟嘟嘟嘟嘟嘟嘟咁樣嘅。大字嗯，佢 Chrysler 就係咁樣。誒誒，我過分簡，即係記住，即係聽眾，即係唔好誒誒，有時話，誒你咁樣咁咁樣講嚇，邊係啊咁樣，我過分簡單咁樣講出嚟嘅嚇，咁就即係等大家即係舉個 比較容易明白容易明啲咧，係啊。咁當然佢係 Chrysler 嘅演奏係你要分析佢，當然係可以好複雜啦嚇，就唔係淨係摁下摁下咁簡單啦嚇。咁佢又亦都擅長用好，即係即係用好多 rubato，即係或者叫 rubato 咁啊，即係誒好多彈性嘅嘅演奏。咁但係不過其實去到 Chrysler 已經冇咁明顯啦。哦 OK，即係誒。即係再早期啲嗰啲， 定係係誒，佢早期啲或者甚至同代嘅咧，譬如 Huberman 我舉個 Huberman 呢個例子又係就係已經係即係誒誒，都仲係上個世紀誒比較比較誒多嘅彈性嘅處理嘅嗯嚇，即係好似 即係好似上個世紀我哋啲字都係毛筆字一樣，粗幼撇捺啊係咁樣嚇。我哋而家原子筆嘅時代嚇，即係一字嚇一種粗幼嗯，嚇。咁啊上個世紀佢都仲係即係你睇個餐就牌你唔使寫字添㗎啦。去個餐去個去去個餐廳咁啊，個經理寫埋嗰啲餐牌，今日有咩撚手小菜咁啊，全部毛筆字咁嘛。嗯嚇咁我哋而家印出嚟噶嘛哼，係，嚇，即係有咁嘅分別啦。 嗯哼，係嗰陣時就普遍係比較彈性少少嘅。咁啊，誒 Chrysler，嗯，有人有有啲後生仔女咧唔識欣賞佢喎，竟然哦，嚇、即係譬如 Sophie Mutter 都講過，咁 Chrysler 冇乜特別啊，咁樣嚇。哦好咁當然就俾人笑佢幼稚啦。誒 h i f i s 啊都 琴王咧都冇人講啦，但係近代咧又開始有啲人攞翻出嚟啊，話佢呢樣啲聲咁啊風格好酷啊，好成啊咁樣。哦，哦即係其實係係咁嘅，有時啲嘢。咁啊，阿 Isaac Stern 就講過就話你你要拉佢話你要到咗我我咁嘅境界先至完全即係先至更好咁樣明白呢啲嚇 Hyphus 嗰啲精妙之處 咁啊。咁都係我信嘅，咁啊，即係我就算我識得欣賞，但係我諗同 Isaac Stern 嘅欣賞角度又有啲又唔同啊。嗯，即係佢都拉琴都拉得咁咁嘅，即係佢自己都係一一代宗師啦，都仲、即係教父先啦，至少叫做，嗯哼，啊，即係提攜好多後輩啊啊 Easter Perman 啊嗰啲咧嚇，嗯咁啊，佢咁嘅地位，佢聽嘅 Hyphus， 佢都咁敬佩嘅 Hyphus，同我哋欣賞有啲唔同嘅，嗯嚇、即係我哋可能喺地下望緊個個大廈個頂層咁啊。嗯，佢咧可能喺十樓望上個大廈嘅頂層，嗯睇法又會有啲唔同。你十樓咁少啊？嚇用十樓比地下啊咁講啫。啊嚇，OK，咁咧，但係譬如誒 Chrysler、Hyphus 呢啲大師咧，係 係公認，即係的而且確係比其他大師又升咗一層嘅，即係係其他大師心目中嘅大師嚟嘅。嗯 OK，譬如 Shearing 啊嗰啲都覺得哇呢啲叫即係佢叫 Hyphus 做 Emperor 啊，嚇、即係冇冇冇得抽噶啦同佢嚇。咁啊，二沙兒嗰啲係啊，阿 Milstan 都勁啦，係咪？佢叫佢沙王。係啊，你之前嗰個係沙皇，呢個係 Empire， Milstan 咧 試 Milstan 試過米爾斯坦咧試過有一次拜會，想想拜會大師啊，去、去啊二沙兒屋企。哦，嚇、即係即係、呃有得見下都好啊，係嘛？呢啲呢啲一代宗師咁啊，咁啊咁啊，因為 Milstan 好好好細個已經拉得好勁嘅啦嘛，嗯嚇好年輕嘅已經應該唔好話細個，好年輕已經拉得好勁。嗯咁啊一打開門， 佢直接咧就係好冒昧咁樣直接走上二沙兒誒誒誒個屋企嗰度嚇，咁啊拍門，咁啊開門應門嘅就係二沙兒本人哦，嚇，就係、但係佢個佢話嗰個景象嚇一跳，啊二沙兒咧冇着褲，條條肥咁樣出嚟應門。哦，咁啊， 咁啊，跟住佢又有啲傾談啊，咁啊，跟住二沙爺問：喂，你識唔識拉？有冇拉開 chamber 咁啊？有冇拉開啲室樂咁啊？誒拉唔知拉咩咩作品，你熟唔熟咁啊？佢話 OK OK 咁啊，好誒，今晚一齊夾嘢。即刻 jam 啫，係咪？係啊，即即喂三缺一啦，快啲蹬腳，就係咁，有啲咁嘅咁嘅故事出現好，係啊，唉，咁啊，我哋 再我想再想再播一段嘢咧，就係因為我哋始終都係漏咗漏咗啲嘢嗯，嚇，我哋再播多冇辦法啦，咁多古典音樂實大師嚇，係咁多個大師。我我哋播一段呢段短短地嘅。 嚇「 Arthur Gomel 嚇，國羅米柯 Gomel，即係呢一個即係我非常叫做國羅米柯啊，係啊嗯，咁啊，我非常之心儀嘅小提琴家，亦都好多人即係好中意佢啊。Gomel 即係誒呢個就真係 Franco Belgium 嘅嘅即係近代啲嘅代表啦嚇，當然都唔喺度啦而家。嗯哼， Gomel 即係永遠都係有種優雅喺度，即係永遠唔會粗魯嘅佢嗯嚇， 同埋你幾乎揾佢任何嘅錄音都係好聽嘅，嗯即係都係拉得好啊嚇。咁嗰種細緻嗰種優雅係係永即係佢個嗰個招牌嚟嘅。嗯誒、有種好似偏偏君子嗰種感覺咧。OK，有人就覺得可能佢誒啊啊唔真係爭少少未夠， 即係可以再踩得深啲喎，未夠未夠肉緊喎咁樣嚇。嗯咁但係有時有啲嘢又唔係下下去到咁肉緊嘅，中意個肉緊嘅就係要睇嗰啲我是歌手嗰啲啊，嗰啲咪嗰啲咪即係去到盡咯，嗰啲咪嚇。咁啊，但係 Gomel 係有種叫做即係雋永啊，係咪讀雋永啊？嚇嚇係啊，我由細到大都讀雋永，而家點叫算永喎？ 嚇，我唔知啊，正唔知啊真係，唔知咩係正讀係啊啊？係啊唔知啊，即係有種雋永嘅嘅感覺啦，係。嗯咁啊 g o m e l 即係唔唔播佢，即係對唔住自己。嗯咁、時間有限，我係啊我老虎都要播啊呢、個。哼，同埋呢個好，啊，不過準備咗唔止一段，就係、我哋頭先講開二沙爾咧，誒誒、嗯有啲學生啊，咁啊頭先譬如誒 g o m e l 呢啲好明顯受二沙爾影響啦。嗯咁啊，但係呢一啲 仲有一個咧就出乎意料啊，係你估唔到，好多人唔知道，原來佢都係二沙爾學生嚟嘅。哦嚇，聽下。 啲聲音？係啊，係啊，因為唔係小提琴嚟呢個唔嘅。係小提琴，係點解小提琴嘅一代宗師整個中提琴嘅出嚟啊？我冇講過小提琴一代宗師啊係喎我話一代宗師啊嘛。係喎，係咪？啊咁啊，即係所所以，我哋今日唔係叫做咩小提琴大師嚇，嗯呢個大師列啊，係呢個就係一個大師中一代宗師，咁佢就係一代宗師啦。呢個咧中提琴王 William Primrose 啊嗯，咁啊成日 誒後來又有誒夾 h i f i s 啊，有好多失落嘅三重奏、四重奏嗰啲，成日都揾 Primrose 噶啦。嗯因為 h i f i s 嗰啲琴王級數，梗係揾翻啲琴王啦，夾夾琴啦。咁啊，原來 好 Primus 咧，原來就跟過二沙兒嘅喎。哦，同埋 Primus 即係同好多拉中提琴嘅人一樣咧， 就開頭都係拉小提琴嘅。哦，咁啊好 That's why 哦不過我冇聽過佢拉小提琴哦喎，哦嚇冇聽過佢錄音喎。咁 Primus 就轉咗轉咗行拉中提琴，就係據聞咧就係誒二沙兒嘅嘅提議嚟嘅，係嘛？哦，咁我唔知係咪即係話佢誒你都係唔適合拉小提琴㗎啦，咁啊你不如嚇嗯轉行啦，咁啊可能侮辱佢啊！即係如果你係拉小提琴嘅人，啊叫人哋叫人哋 對於一個拉小提琴嘅人話，你不如你都係適合拉中提琴多啲咧，你會覺得好 insult 嚟嘅，即係係侮辱嚟嘅。即係你一個誒誒做琴師做小提琴，做咗一支小提琴咧，俾人話哼，不如做話你支琴吉他啦咁。你你隻小提琴啲聲咧，好似中提琴咁厚喎、啊即係對我嚟講，我都會當係一種侮辱嘅，啊因為小提琴應該有小提琴嘅聲音，嗯嚇、你似中提琴啊唔好啊，嗯嚇厚係好厚到似中提琴啊唔係幾好啦，嚇、 即係文文地咁樣，即係話你嚇咁啊，但係 Primus 啱啱拉呢個咧就係帕格尼尼廿四首隨想曲嚇 Twenty Four Caprice 嘅第十三。咁就本身係俾小提琴拉嘅，咁啊、但係 Primus 咧即係用中提琴嚟拉，竟然啊佢嗰支十六寸幾嘅中提琴，拉到咧誒、呃完全冇中提琴嘅笨重感啊，各樣嘢嚇，嗰、個技術係完全係 癲佬啊，超人啊！嚇、即係勁過勁過呢個中間超人好多。啊，sorry，我唔想提佢。係咯啊，冇當冇講過，冇講過。哇！嚇，時運即係高冇居然係時運高聽唔到。係咯，嚇，咁就誒誒 Primus 係誒其中一個，即係有跟過二沙兒嘅一個學生咁樣啦。嚇，咁當然我哋都即係聽佢嘅中提琴嘅誒。 啊，同埋即係佢佢有好多啦中提琴嘅錄音咧，譬如夾 Hi-Fis 嘅學誒 Handel 嘅 Passacaglia，、我哋冇時間播啦嚇，咁、就誒、呃相當精彩嘅中提琴王。最近佢支中提琴喺 New York 嘅一個 private 嘅 private sales 度賣咗成六百萬啊，好似哇！係啊美金啊，嚇當然啦，以中提琴嚟講，算係極 極高嘅價格。嗯嚇咁、之前咧有一支喺香港 show 過一支 Stradivari 係開緊高嘅價錢咧，但係最後 withdraw 即係冇人要啊。嗯嚇因為黐線 Strat 都唔值錢嘅，即即係唔值錢嘅意思，唔值即係唔值過千萬美金嗰啲啦嚇嚇。你最多一支中提琴可能值二百萬美金已經好威威嘅。嗯嚇，咁同小提琴唔同啊，嗯嚇，咁但係誒、呃 因為嗰支中提琴就偏無嘅中提琴王嘅拉嘅嘅琴啊，咁所以可能所以先因此值咁而可以咁值去到錢啦去到嚇咁貴啊，嗯哼即係名氣之中嘅名氣嗯嚇，咁就就係咁啦，咁啊即係所以啊臨尾即係超越過咗少少時都要播埋佢。哈哈，我哋咁啊，同埋咧，我哋今日咧，我哋誒有新節目啊，係啦，成就啊星期一有新跟節目住有個新節目，啊，咁啊緊接呢個路漢推估嘅，嚇、 咁就係叫閻王解讀片啊，嗯咁、就有阿大 N 啦、細良啦，同埋阿楊師傅楊師傅嘅，嚇、咁就咁啊敬請收聽啦，唔知睇下點樣可以解下讀嗰啲啲啲閻王嘢啊，哈哈，係嘛？即係係咪啲文化嘢啊嗰啲啊？歷史啊，文化歷史啊，中中國人嗰啲啊，係咪啲閻王嘢？應該啦閻王子孫嚇，嗯即係有啲已經 遺失咗嘅嗯嘅文化咁啊。我唔知啊，嗯咁啊，梗係即係聽到個名，真係即係想解下讀啊，即刻嗯，嚇。咁啊，要即係敬請留意啦，係嘛啊咁啊，今日嗰個路漢推估嘅時間差唔多啦，嗯係咁，我哋下個禮拜再見啦，好唔啦，嗯，拜拜，拜拜。你知唔知邊個作曲家叫肖史塔哥維契啊？咩契弟話？咁你中唔中意肖波？咁你用個雕 point 未啊？ 咁你有冇聽過個小提琴家叫史比華波夫啊？你作㗎？你個細路仔踢波咩？你有冇聽過 Air on G string 啊？咁有冇料過范冰冰啊？咁你知唔知咩係 D 大調啊？D 大調不如屙督尿咁啊！咁你知唔知邊首係幻想交響曲啊？ Symphony Fantastique，咁你知唔知咩係粉嶺飲 high tea 啊？ 哼，你唔知啊，所以你咪要聽路漢推估咯。逢星期一八至十，城寨見。路行推古古古。